ஆண்டுகள் சமமாக இருக்கும் எனவே நீர் அழகிய பொறுமையுடன் பொறுப்பீராக நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக காண்கின்றனர் ஆனால் நாமோ அதனை வெகு சமீபமாக காண்கிறோம் வானம் உருக்கப்பட்ட செம்பை போல் ஆகிவிடும் நாளில் இன்னும் மலைகள் பஞ்சை போல் ஆகிவிடும் நாளில் அனுதாபம் உடையவனாக இருந்த ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி அனுதாபத்துடன் விசாரிக்க மாட்டான் அவர்கள் நேருக்கு நேர் காண்பார்கள் ஆனால் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அந்நாளின் வேதனைக்கு ஈடாக குற்றவாளி ஈடுகொடுக்க பிரியப்படுவான் தன் மக்களையும் தன் மனைவியையும் தன் சகோதரனையும் அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடுகொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரியப்படுவான் அவ்வாறு ஆவது இல்லை ஏனெனில் நிச்சயமாக அந்நரகாவது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாகும் அது சிரசு தோள்களை எரித்து கழற்றிவிடும் நேர்வழியை புறக்கணித்து புறங்காட்டி சென்றோரை அந்நரக தீயானது அழைக்கும் அன்றியும் பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கபடி செலவு செய்யாமல் காத்துக் கொண்டானே அவனையும் அது அழைக்கும் إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا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 விரைந்து செல்பவர்களைப் போல அந்நாளில் தங்கள் கபர்களில் இருந்து விரைவாக வெளியாவார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே அது அந்த நாள்தான்